புத்தகம் நிறம் நிரோஷன் நேத்து டீச்சர் கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டியா இல்லன்னா அடி வாங்கியே சாக இயலாது அதுகிட்ட என்ன உண்மையா சொல்ற நீ சொன்ன தான் எனக்கு ஞாபகம் வருது பரவாயில்ல நீ அதை எழுதிட்டு வந்திருக்க தானே அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸ்கூல்ல வச்சு சரி சரி நீ வளமையா ஒர்க் செய்யாம தானே வருவ சரி ஸ்கூலுக்குள்ள வா வந்த விட்டு கொப்பிய தரேன் காப்பி பண்ணிக்க சரி நிர்மலா உன்னை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குது ஏன்னு கேட்டா நீ வீட்ல எல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்துடுற ஸ்கூல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுற ஆனா ஸ்கூல்ல டீச்சர் தான் உன்னை கணக்கெடுக்கிறதே இல்லையே உன்னை எப்பயும் குறை சொல்றதே தான் வேலையா வச்சிருக்காங்க ஆமா நிரோஷன் நீ சொல்றதும் சரிதான் நான் நான் என்ன தான் படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் செஞ்சுட்டு வந்தாலும் நான் கருப்புன்னு சொல்லி என்னை அவங்க ஒதுக்கியே தான் வைக்கிறாங்க கடவுள் ஏன் தான் என்னை படைச்சானோன்னு தோணுது நிரோஷன் குட் மார்னிங் பிள்ளைகள் உட்காருங்க எல்லாரும் நேற்று நான் கொடுத்த வேலையெல்லாம் நீங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டீங்களா எல்லாரும் கொப்பியை கொண்டு வாங்க திருத்துறதுக்கு சரி டீச்சர் டீச்சர் நான் ஹோம்ஒர்க் எல்லாம் வீட்ல நல்லா செய்துட்டு வந்துட்டேன் காலையில விடிய எழும்பி கூட படிச்சேன் டீச்சர் சரி சரி ஆரம்பிச்சிட்டியா நான் உன்கிட்ட கேட்டேனா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீ ஓரமா நில்லு கடைசியா கொப்பிய பாக்குறேன் கரேன்னு சரி சரி கொப்பிய கொண்டு வா எங்க கொப்பிய பாப்போம் பாரு உன் கொப்பியும் நீயும் உன் எழுத்தும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது கண்ணங்கரேர்னு நீ ஐயோ ஐயோ கண்ணக்கரேன்னு பெத்து போட்டுக்கிட்டு அம்மா அம்மா நான் இனிமே ஸ்கூலுக்கு போகலம்மா ஏன் கண்ணு அப்படி சொல்ற என்னம்மா ஆச்சு உனக்கு ஏன் நீ தான் நல்லா படிப்பியே இப்படி திடீர்னு தலை கள்ள தூக்கி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னமாச்சு உனக்கு நாங்கள் தான் படிக்காமல் சின்ன வயசுலேயே எங்களை கொழுந்தெடுக்க போட்டு பாடாக பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தானேம்மா உன்னைய எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சிட்டு இருக்கிறேன் எதிர்காலத்தில் உன்னை எவ்வளோ பெரிய ஆளை பார்க்க நான் ஆசைப்படுறேன் தெரியுமா நீயும் போயிட்டு அடிமையாக கூலி வேலை செய்யக்கூடாதுமா உங்கள் அப்பாவை பாரு என்னையும் பாரு அண்ணாவை பாரு எல்லாருமே இப்படி அடிமையாக கூலி வேலை தானே செஞ்சிட்டு இருக்கோம் நம்மளும் நாளைக்கு நல்லா எல்லாரும் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும் இல்லை இதனால தானேம்மா உன்னை படிக்க வைக்கிறோம் மேடம் வர சொன்னீங்களா மேடம் ஆமாம் நிர்மலா வர சொன்னேன் இனி நீங்கள் நல்லா படிக்கணும் டீச்சர் எது சொல்கிறாங்க ஏசுகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் அதெல்லாம் கணக்கெடு இனி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்க அப்பா அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் ஓ நிர்மலா இனி நான் உனக்கு ஆசிரியை மட்டுமல்ல ஒரு நல்ல தாயாவும் இருக்கு எதையும் நீ மனசில் வச்சுக்கிற கூடாது நல்ல பிள்ளை தானே நீ தேங்க்ஸ் டீச்சர் சந்தோஷமா இருக்கிறேன் டீச்சர் சரி சரி வாங்க நிர்மலா போவோம் கிளாஸ்க்கு